கலந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கோல கருத அருளாய் போற்றி நெஞ்சமாகிய களத்தில் நீ தங்க வேண்டும் எழுந்துள்ள வேண்டும் அஞ்சேல் என்றிங்கருளா போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி நஞ்சே நீ அமுதாய் என்றார் அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி நித்தன்னா என்றும் இருப்பவன் நிமலன்னா மலத்தேண்டும் நீங்கியவன் அல்லவா அப்படிப்பட்ட இருக்க வேண பெருமானி உனக்கு வணக்கம் அப்படி வேணா நிறுத்தும் பத்தா போற்றி ஆமா நாமெல்லாம் பக்தர்கள் அவன் பக்தாங்கிறாரு ஆமா நாம எவ்வளவு அன்பு செலுத்துறோம் அந்த அளவு அவன் நம்ம மேல அன்பு செலுத்துறான் எனவே நாம் அவன் மீது பக்தி கொண்டிருக்கிறோம் அவன் ஆன்மாக்கள் மீது பக்தி கொண்டிருக்கிறான் அவன் நம்மகிட்ட வந்து பக்தி நம்ம மனம் வரத அதெல்லாம் கருணை அவன் நம்ம மீது வைக்கிற கருணைக்கு பக்தி நாம் அவன் மீது வைக்கிற அன்புக்கு பக்தி ஆகவே பட்டா போற்றி பவனே போற்றி பவன் தோன்றுபவன் அர்த்தம் தோன்றுபவன் அர்த்தம் பவனியை தோட்டின எந்த ஆன்மா எந்த இடத்தில் நினைக்கிறதோ அந்த இடத்தில் தோன்றுவான் திருமுறை யார் ஒருவர் உள்ள உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற திறமும் தோன்றும் அப்ப சுவாமி யா எந்த ஆன்மா எந்த வடிவில எந்த பொருள் நிற்கிறோ அந்த வடிவில அந்த ஆன்மாவுக்கு அந்த அப்ப யார் ஒருவர் உருகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற திறமும் தோன்றும் என்று கொற்றார் ஆகவேதான் இங்கே பவனே போற்றி பெரியாய் போற்றி பெரியாயின்னு அவனுக்கு மேல் ஒரு பெரியவன் இல்லை பிராணி போற்றி தலைவனாக இருக்கிறான் அரியாய் போற்றி ஆணவ முனைப்பு கொண்டு தேடுவார்க்கு அரியாய் போற்றி அமலா போற்றி இந்த அமலன் நிமலன் விமலன் எல்லாம் ஒரு பொருளான எனவே இயல்பாகவே மலத்து நின்றும் நீங்கியவன் என்ற ஒரு பொருள் அவ்வளவுதான் அதை மூன்று ரெண்டு மூணு சொல்லால் சொல்றாங்க எனவே இங்கே அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி தொடங்கும் போது திருப்பெருந்துறையில இவர் பணம் எடுத்துக்கொண்டு வர வருகின்ற பொழுது முதல் முதல் காட்டிய கோலம் என்ன முதல் முதல் அப்பதான் காட்டுறார் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமூரே பள்ளி எழுந்தருளாயி ஆகி அந்தனன் ஆவது காட்டி வந்தாய் அதனாலதான் மறையோர் கோலம் மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் தரியேன்னா இனிமேல் என்னால பொறுக்க முடியல சுவாமி முறையோ தரியேன் முதல்வா போற்றி எதற்கு அப்படி சொல்லுகிறார் முன்னையே சொல்லியிருக்கிறோம் அல்லவா இந்த பிடிவாற்றாமை நம்முடைய மணிவாசர் உள்ளத்தில் இருக்கு ஏன் ஆட்கொண்ட பெருமான் தன்னை விட்டு விட்டு போய்விட்டான் கொஞ்ச நாள் இருந்து பிறகு வா என்று அருள் இருக்கிறான் எவ்வளவு நாள் இருப்பேன் ஏன்னா இப்ப அவர்களுக்கெல்லாம் கேட்டா அவரே நினைவா இருப்பதனால ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தா கூட அது எங்கயோ இருக்குமா இங்கயோ இருக்குமா எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை அவர் சுந்தரர் ஒண்ணு திருவாரூரை பிரிஞ்சு ரொம்ப அதிகமாக ஆண்டு கணக்கில் ஆயில்ல ஒண்ணும் இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுந்தர அனுபவம் எல்லா தலையாத்திரைக்கும் மேற்கொண்டு பாடினதெல்லாம் எத்தனை ஆண்டுகளீங்க சுந்தரர் தம் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்குள் பாடினான் ஏன் என்ன எட்டாம் நூற்றாண்ட இனிமே எங்க வீட்டுக்கு வீட்டுக்காரர் உம் இவ்வளவு நாள் பயிற்சி பயிற்று இருக்குல்ல சுந்தரர் தம் திருமுறைகளை எத்தனை ஆண்டுகளுக்குள் பாடியிருக்கிறார் ஏனையவரோடு ஒப்பிட்டு விளக்கு இதெல்லாம் எம்ஏ கேள்வி எம்ஏ கேள்வி அது எந்த தத்துவத்துறை இருந்தா அந்த தத்துவத்துறையில பாடம் வச்சிருந்தா அந்த கேள்வி வைக்கணும் தமிழமே கூட வைக்கக்கூடாது எத்தனை ஆண்டு ரெண்டே ஆண்டுதான் பதினாறு வயதுல திருமணம் ஆகும் போதுதான் தடுத்தார் கொண்டார் பெருமான் பிறகு அவர் இரண்டே ஆண்டுதான் இருந்திருக்கார் சுந்தரருக்கு அந்தம் மூவாறு என்று அறி என்று பாட்டு இருக்கு பழைய பாட்டு அப்பருக்கு எண்பத்தொன்று எண்பத்தொரு வயது அருள் வாத ஊரருக்கு செப்பிய நாளட்டில் தெய்வீகம் நாளட்டு முப்பத்தி ரெண்டு வயது தெய்வீகம் இப்புவியில் சம்பந்தருக்கு இப்புவியில் சுந்தரருக்கு மூவாறு மூவாறு என்ன பதினெட்டு சம்பந்தருக்கு அந்தம் பதினாறு என்று அரி பதினாறு வயசுல முத்தி பெற்றா இப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு ஏதுவா தெளிவா பெரியபுராணத்தில் இருக்கிறது ஞான சம்பந்தர் தான் அந்தம் பதினாறு அடி என்று சொன்னார் இல்லையா அதுக்கு பெரிய ஆதாரம் உண்டா உண்டு எஞ்சிய இந்த மூவர்ல மணிவாசர் வரலாறு தான் இல்லவே இல்லை மற்ற ரெண்டு பேர்ல அவ்வளவு இல்லை எண்பத்தோரு வயதுங்கிற கணக்கு இல்லை ஆனா ரொம்ப நாள் இருந்தா இருக்க அது அப்பல ரொம்ப நாள் இந்த ஏன் எங்கே இருக்குது ஒரு போட்டோ சொல்லுது ஒரு போட்டோ ஸ்டடி சொல்லாத எடுத்த போட்டோ பெரியவான்கள் தான் ஞான சம்பந்தர் ஞானம் பெற்றிருக்கிறாருங்கிறத சிதம்பரம் வரும்போது கேள்விப்பட்டிருக்கிறார் நாபுக்கரசர் ஒரு குழந்தையா மூன்றாண்டு ஞானம் பெற்றிருக்கு ஞான சம்பந்தம் ஒரு குழந்தை இருக்கு சீர்காழியில் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க அடிவர்கள் அப்படியா அந்த பெரியவரை போய் பார்த்துட்டு வரலாமே என்று பொறுப்பு வந்திருக்கு யாரு நாவுக்கரசர் சிதம்பரத்தில் இருந்து அவன் இருந்து வந்தது இப்ப வந்த வழி நாம வந்து இருக்கிற வழியில வந்திருக்காரு சேர்க்கிறார் என்ன நல்லா காட்டிருக்கிறார் இப்ப நாம வர்ற மாதிரி அரசு கொள்ளிடம் தீகாழி அப்படி வந்திருக்கார் வந்தால் இப்பொழுது இவர் வருகிறார் அதற்குள்ள போய் ஞான சம்பந்தத்தை அப்பர் சுவாமியெல்லாம் இங்க நம்முடைய இங்க வருகிறாங்க அப்படியா பெரியவர் ஆயிற்றே என்று இவர் புறப்பட்டிருக்காரு இப்ப வீட்டில இருந்து இவர் புறப்பட அவர் வந்து திருவீதியில் இருந்தவர் வர அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் உங்களுக்கு நான் வெட்டி விடாத நீங்க அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினாள் நீங்க நீங்க அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் ரெண்டு பேரும் பார்க்கலாம் இப்ப எப்படியோ போய் ஸ்டடி சொல்லலாம்னு ஒரு நடப்படம் எடுத்துட்டு யார நம்ம நாவு கருத்துல எடுத்து போட்டோ போட்டு வச்சிருக்குது நம்ம எடுத்து வெளியிட்டா தானே எடுத்து செலுத்துல வைக்கக்கூடாது இங்க வச்சோம் இங்க வச்சோம் மாற்ற இடம் இங்கதான் பண்பே இல்லை ஒற்றடிக்க வேண்டியில இதடிக்க வேண்டியில பிரேக்ஃபாஸ்ட் பண்பு எடுக்க வேண்டியில ஒக்குன்னு விழுந்துட்டு நீங்க ஐயோ கண்ணாடி போட்டுக்கிறாங்க வருத்தப்பட வேண்டியில இங்க வச்சு வச்சுட்டா கவலை இல்லாம இருக்கு எத்தனை பொங்கலும் எத்தனையோ பாட்டு இந்த பாட்டு அருமையான பாட்டு முழுமையை சொல்ல வேண்டாம் தெருவில் அப்படி வர்றார் நாவுக்கரசர் பெருமான் அப்படியே நகர்ப்படம் எடுத்திருக்கார் சிந்தையுடையரா அன்பு அது எந்த நடுப்படமும் இருக்காது நீங்க சேக்கலார் நடுப்படம் மட்டும்தான் எடுக்கும் ஏன்னா உடம்பு எடுக்கும் எல்லா போட்டோவும் உள்ளத்தை எடுக்க முடியுமா நடக்கிற காரியம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்னைக்கு முப்பத்தொன்னு அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ராத்திரி பத்து பத்தரை வரைக்கும் உள்ளத்தை போட்டோ எடுக்கணும் வந்து இல்லையே கோர்ட்டே எடுத்துக்கலாம் காவல்துறையே எடுத்துக்கலாம் இந்த திருப்பதான்னு இப்ப நெஞ்சில் வைக்கிறது திருடன் உள்ள படம் <laughs> இவன் பாம்பு வச்சானா இவனை சொல்றா முதல்ல இது காவல்துறை இந்த உள்ளத்தை எடுக்கும்படியான விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டு காவல்துறை வெளியில நீதிமன்றம் வெளியில உச்ச நீதிமன்றம் வெளியில இந்த ஒத்திவிக்க மாட்டேன் முன்ஜாமீன் பின்ஜாமீன் இல்ல அதாரா எவ்வளவோ நல்லது இந்த விஞ்ஞான உலகம் அதை கண்டுபிடிச்சா தேவலாம் ஏதோ ஒரு கருவி வைத்து உள்ளத்துல நீங்க உடற்குள்ள இருக்கிற கருவி முடியும் எக்ஸ்ரே ஆனா உள்ளத்துல இருக்கிற பண்பு எடுக்கணும் இவர்கிட்ட அழுக்காறு எத்தனை டன் புரிஞ்சுக்கணும் அவா எத்தனை டன் இப்படி குறிச்சேன்னு வச்சுங்க இந்த கறி வந்தது நாடு சுத்தம் இருக்கட்டும் பம்பு எந்த பேரா வச்சது பாம் பரிசையா நெருக்கிற பேர்ல நெஞ்ச வயதா வச்சுட்டா தீர்ந்தே போச்சு இதுக்கு விசாரணை என்ன இது என்ன வந்திருக்குது வள்ளி என்ன பண்றது ஆனால் தேய்க்கிறார் எடுத்தார் ஐயா நாவரசருடைய நெஞ்சத்துல என்ன இருக்குன்னாரு இத பாரு என்ன இருக்கு என்ன இந்த இடையரா அன்பும் அரே நெஞ்சு பூரா அன்பா இருக்குது அன்பால இருக்குது அப்படியா அப்போ நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு ஞாபகம் சொல்றீங்கன்னா இடையராத அன்பு ஏன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் ஏசாமி சாமியை நெஞ்சில வச்சுட்டீங்க நீங்க எங்கேயாவது போவீங்க சிவ சாமிய சாமியை நம்ம நம்ம மூட்டை ஒருத்தரை கூட்டு வச்சுட்டு நான் பாட்டு எங்கேயாவது திருவண்ணாமலைக்கு வேலூர் போக முடியுமா அவர் இருக்கிற வரைக்கும் கூட இல்ல அதனால என்னன்னாரு ஐயா நெஞ்சத்துல கொண்டாந்து வச்சுட்டீங்க நீங்க ஐயா எங்கேயாவது போவீங்க சிவ சிவ சிவ சிவ நினையாது ஒரு போதும் இருந்தையே நெஞ்சத்தை அவரை வச்சுட்டு நான் எங்கேயாவது போவானாடா என்னடா மக்கா இருக்கிற அவரை கொண்டாந்து வச்ச உடனே அவரே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஐயா அவர் தண்ணி வேணுங்களா விசிட்டுமா ஃபேன் கிடையாது அப்போ அதனால விசிட்டுமா கொஞ்சம் பால் சாப்பிடலாமா இல்லப்பா அரியன் இருக்கிறேன் எது வேணாலும் கேட்கலாம் அது நினையாது ஒருபோதும் இருந்தடி அதனால சிந்தையிடையற அன்பும் அதுக்கு அடுத்ததுதான் அந்த வயசான கோலம் திருமேனி தனில் அசைவும் பாவம் உடம்பு கொஞ்சம் அசதியான உடம்பா இருக்கான் அங்கதான் எடுத்தார் போட்டோ சீர்காழி அசைவு அசைவுன்னா தலைச்சி தலைச்சி நடுக்க நடுக்கமெல்லாம் எப்படி உடவாறு பணி செய்யறது சிவ சிவ ஏன் அடுத்தது அருமையா நிலப்படம் அருமையா மூன்று இடத்துல நிலப்படம் எடுத்திருக்காரு யார நாவுக்கரசரை மூன்று இடங்களில் சேர்க்கிறார் நிலப்படம் எடுத்தார் இந்த இடம் சீர்காழி மற்ற எஞ்சிய இடங்கள் எவை அடுத்த மாதம் ஆமாமா சிவ சிவ இப்ப சீர்காழி சொல்லிவிடும் அடுத்த மாதம் அந்த ரெண்டு இடம் தயவு செய்து அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லது ஒரு இடம் இப்ப சொல்லிவிடுறேன் எஞ்சிய இடங்கள் இரண்டை அடுத்த திங்கள் முருகா முருகா அதனால தப்பா நினைக்கப்படாது கொஞ்சம் ஒரு தடவை பெரிய பிராணத்தை பிறட்டினா வந்துடுது வேற ஒண்ணும் இல்ல அதனால சாதாரண செய்தியெல்லாம் அடுத்த மாசம் பாருங்கிறேன் எத்தனை படத்தில் நடிச்சதுங்கிறதெல்லாம் ரொம்ப மண்டை வெடிக்க போறது மண்டையா வெடிச்சு போகுதுப்பா இப்ப எத்தனை நடிச்சா நமக்கு என்ன வந்திருக்குப்பா இல்ல அது போல இது அப்படி இல்லை மூன்று இடங்களில் நடப்படம் எடுத்தார் முதல் நடப்படம் சீர்காடி இந்த போட்டோ படுத்து கொடுத்தாச்சு இனி எஞ்சிய ரெண்டு திருவுருவ நிலப்படங்களை அடுத்த ஆண்டு நீங்க தெரிவிங்களா நான் வாங்கி மாட்டிக்கணும் நீங்களும் மாட்டீங்க நானும் மாட்டிக்கணும் திருமேனி தனில் அசைவும் அந்த உடம்புல தளர்ச்சியா அநியமா இவரை பாக்குற வயசு எத்தனையா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஏழுக்கு மேல இருக்கணும் எழுபத்தாறு இருக்கணும் ஏன்னா இன்னும் ஐந்து ஆண்டு இருக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தரம் சந்திக்க போறாங்க ரெண்டாவது சந்திப்பு பல இடங்கள் போற வடி வடி ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க ரெண்டாவது சந்திப்புல தான் ரெண்டு பேரும் திருவிழிமலையில பொற்காசு கொடுத்து பஞ்சந்திக்கிறாங்க திருமறை காட்டுல கதவு திறக்க அடைக்க அதெல்லாம் ரெண்டாவது சந்திப்பு தான் அதிக நாள் சந்திப்பு முதல் சந்திப்பு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க மூன்றாம் சந்திப்பு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ரெண்டாவது சந்திப்பு தான் நீண்ட நாட்கள் அதனால இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டாவது அவருக்கு இருக்கணும் எனவே எழுபத்தஞ்சு அல்லது எழுபத்தாறு திருமேனி தனில் அசைவும் கல்லர் வந்திழி கண்ணீர் மழையும் கல்ல தண்ணி தாறு தாரையா வந்துட்டு இருக்காங்க உடம்பு வடிவில் போலி திருநீரும் அருமையா தென்னையத்தை குழைத்து சிவசிவா சிவசிவா சிவசிவா என்று திருவேந்தர் சொல்லி அப்படி எல்லாம் அந்த வடி வடிவில் எப்பவும் திருநீர் இருக்குமா போலி திருநீரும் இன்னொரு இடம் மீண்டும் நெஞ்சத்தை எடுக்கிறார் நெஞ்சத்தை விஞ்ஞானம் அல்ல கந்தை மிகையாம் கருத்தும் இவ்வளவுதான் கட்டிருக்குது முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேல அந்த ஆடை அதை ஒண்ணு கட்டி கௌபி எண்ணம் கட்டி மேல ஒரு துண்டை ஒண்ணு இடுப்புல கட்டிருக்கு அவருக்கு எதுல எவ்வளவு பற்று இருக்குன்னாரு இந்த கந்தையே எதுக்கு சிவ சிவ ஊருடைய அவமானத்துக்காக அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இருக்கு இல்லைன்னா எனக்கு இந்த வேஷ்டி கூட வேண்டியது இல்லையே பாருங்க கந்தை மிகையாம் கருத்தும் இது நெஞ்சத்தை போட்டு கொடுத்தார் நெஞ்சம் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் கையில உழவாரம் அந்த மிலா திருவேடத்து அரசும் எதிர் வந்தனைய இதோ ஞானசம்பந்த பெருமான் அடியவர் திணிர்கண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணியார் அப்படியே வந்து வரவேற்கிறாங்க இதோ நாவுக்கரசர் சிதம்பரத்து அன்பர்கள் எப்பொழுது வருகின்ற உடன் இருக்கிற அன்பர்கள் இவங்க எல்லாம் பின்னால் நிற்கிறாங்க இதோ நாவுக்கரசர் இதோ ஞான சம்பந்தர் இதோ நாவுக்கரசர் இதோ ஞான சம்பந்தர் அந்த மீளா திருவேடத்து அரசும் எதிர் வந்தனையே சத்தியம் ஒளியும் ஒளியும் தான் இந்த ஒளியும் ஒளியும் சேர்க்கிறார்ல பாத்துட்டோம்னா தூக்கி அஞ்சு முப்பத்தஞ்சாயிரத்தை மக்கு பயலவை எதேன்னு வச்சுட்டு உருப்படாம பண்ணியிருக்கானே இதை காட்டுவானா சேர்க்கிறார் அல்லவா காட்டுகிறார் பார்த்துட்டே உண்மையா ஏழாம் நூற்றாண்டு சீர்காழியிலே நாமும் இருக்கிறோம் திருவண்ணாமலை அந்தரலும் இருந்து ரெண்டு குருநாதரை ஒரே சமயத்துல பாக்குறமே இந்த பேரை பார்த்தா ஞானசம்பந்தர் எளிமையான குருவும் இங்க பார்த்தோம்னா வயசு எழுபத்தி எழுபத்தி ஆறுல முதுமையான வடிவம் அறிவர் கூட்டம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம் திருவண்ணாமலை அன்பர்களும் வணங்கிப்போம் இருவரையும் ஒழுங்கு காணுகிறோமே சுவாமி அப்படின்னு அப்படி பல இடங்கள்ல இலக்கியம் எத்தனையே இருக்கலாம் பெரிய புராணம் போல இம்மாதிரி நிழல் உருவங்களை எடுத்து காட்டுகிற இலக்கியம் பெரிய புராணம் என்னமோ அந்த பாடா போன சைவங்கையில அமைஞ்சு போனதுனால பூட்டிலேயே போட்டு விட்டான் மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்றேன் இப்பதான் கொஞ்சம் பெட்டியை விட்டு எடுத்து வெளியில கொஞ்சம் பார்க்க நினைக்குது அண்ணாமலையார் அண்ணாமலை அடிக்கவலம் சென்றிருஞ்சி இந்த உணர்வும் எழுச்சியும் இன்னும் எல்லா இடங்களிலும் நிரம்புவதாக என்று நாம் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம் அழக பலடங்கள் இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒளியும் ஒளிந்தேன் அப்படியே இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன சொன்ன அந்த சிந்தை இடையரா அன்பும் இது ஒரு உள்ளத்தை எடுத்த இடம் இன்னொன்னு கந்தை மிகையாம் கருத்தும் இந்த ஆடை கூட சிவ இது எதற்கு இது எதற்கு என்ன ஏன் திருவள்ளுவர் இவங்க தந்தை மிகையினர் திருவள்ளுவர் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை இந்த உடம்பே அது எப்படி இல்லை எதுக்கு இது மற்றும் தொடர்பாடு எவன்கள் பெரிய ஞானிகளுக்கு எதையா விடணும் விடணும்னாரு அரண் அதை விட இதை விட ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு நேரம் ஆயிடும்பா மணியோ பதினொன்று லேட்டா வேற தொடங்கி இருக்கிறோம் மற்றும் தொடர்பாடு இவன்கள் பிறப்பருக்கலுற்றாருக்கு உடம்பு மிகை உடம்பே அவங்களுக்கு அவசியம் இல்லாது ஏன் சனியை வந்துகிட்டு பிரான் எடுத்துட்டு வந்தது உடம்பு மிகை இந்த மாதிரி கருதுற திருவள்ளுவரை இல்லைங்கிற ஆளு சொல்றேங்கிறான் கடவுள் இல்லைங்கிறவனுக்கும் திருக்குறளுக்கு சம்பந்தம் உண்டோ இந்த பிறவிக்கு இந்த பிறவியில் ஏழு ஏழு கிடையாது இவன் தொட்டு ஒரே எங்க குப்பையில பேர போட்டோம்னா அது கழுத மோந்து பார்க்கும் வந்துடும் என்ன திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி அதுக்கு போய் வந்து நல்ல தெய்வீக உணர்வுடையவர்கள் அல்லவா ஒரு எழுதணும் சிவ முருகா அதனால முறையோ தரியேன் மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் தரியேன் நான் எவ்வளவு நாள் இப்படி நான் பிரிந்திருப்பேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உறவே போற்றி எனக்கு ரொம்ப உறவாக இருக்கின்றவனே போற்றினர் முன்னே சொல்லியிருக்கிறேன் கல்யாணம் நிச்சயம் பண்ணணும்னு சொன்னோம்னா உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க ஐயா சொந்தமா அயலான்னு கேட்பாங்க இல்லவா சொந்தம்னு சொன்னா எப்படி சொந்தம்னு கேட்பான் அயல்னா ஏன் சொந்தத்துல பொண்ணு இல்லையான்னு கேட்பான் என்ன பண்ணி தொடக்கிறது அதனால சுத்தி வந்தா சொந்தம்னு சொல்லிவிடும் ஏன்னா ரெண்டு பம்பு வாயடைச்சு பேச்சு விடணும்னா சுத்தி வந்தா சொந்தம் நீங்க ஆமா உண்மையை பாருங்க நீங்க ஒரு இனம் இருந்ததுன்னா அந்த இனம் நீங்க திருவண்ணாமலை இருக்கட்டேன் இன்னொன்னு போய் எங்கேயாவது திருப்பணந்தால் இருக்கேன் இன்னொன்னு வந்து இதுல வந்து கோலார் தங்க வயல் இருக்கேன் நீங்க எங்கேயாவது அப்படி பிடிச்சு கிடிச்சு இப்படி வந்தீங்கன்னு வச்சுங்க அப்படிங்களா அடாடாடா அப்படின்னு பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ ஆமா ஏன்னா கம்பராமேனா அவங்களுக்கும் சொந்தமா அவங்களும் சொந்தமா பிரிந்தவர் கூடினா பேசவும் வேண்டுமோ அதனால நீங்க எந்த இனம் எடுத்தாலும் வச்சுங்க எந்த இனம் வச்சுங்க நீங்க எங்கேயா இருப்போம் பாம்பேல இருப்பாங்க எல்லாரும் இருக்குங்க அப்படி நீங்க ஐயா ஐயா இந்த இனம் அப்படிங்களா அப்போ அப்போ அப்போமா அவங்கதான் எங்க தாத்தாவுக்கு ரொம்ப சிவ சிவ அப்படின்னு அது போல உறவே போற்றி எந்த உறவு போற்றி முன்னே சொல்லியிருக்கிறேன் ஏன்னு கேட்டா தெரியும் இந்த உறவுன்னா எப்படி உறவுன்னு கேட்பான் என்னை கேட்டு நான் பதில் சொல்லலப்பா கேளாமே சொல்லியிருந்தது அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் உடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறு உந்த செல்வன் நீயே உறவே போற்றி இந்த உறவுங்கிறதுக்கு எல்லாம் உற சொன்னோம்னா அவ்வளவும் தப்பு உறவு ஈக்குவல் டு அப்பண்ணி அந்த பாட்டை போட்டணும் திருவாசகத்துக்கு எட்டாம் திருமுறைக்கு ஏழாம் திருமுறை ஆறாம் திருமுறை உரை அவ்வளவு உறவு இந்த உறவெல்லாம் பார்த்தார் மெய்கண்டார் மெய்கண்டார் பார்த்தார் அதனாலதான் நான் எட்டாம் சூத்திரத்துல அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமி என்றது ஆண்டவனுடைய திருவடி அந்த ஆன்மா சேரும்னாரு எப்படிங்க முடியும் அந்நியம் இல்ல சொந்தம் இல்ல நீ உன்னோட எத்தனை வழியில சொந்தம் அப்ப சுவாமியில கேளிய லோயர் என்ன கேக்குறிய ஆண்டவனுக்கு நமக்கு அந்நியம் இல்ல சொந்தங்கிறீங்க எந்தெந்த வகையில சொந்தம் அப்பறை கேள்வி அந்நியமின்மையின் எனக்கு நான் சொல்ல மிக பதினெண்டு சூத்திரத்துல இந்த ஆண்டவனுக்கு ஆன்மாவுக்கு என்னன்னா அந்நியம் இல்லடா சொந்தம் தான் சொந்தம் தான் அவன் திருவடியில் அந்த ஆன்மா சேர்றது அதான்டா இயற்கை அடாடாடாடா சொந்தம் இல்ல எத்தனை வகையில அதான் அவர் சொன்னார ஒரு வகையிலையா அப்பா அப்பா வழியிலையும் சொந்தம் அம்மா வழியிலையும் சொந்தம் மணி வழியிலையும் சொந்தம் அப்புறம் என்ன இருக்குது ஏ அப்பா அப்பா வழி அம்மா வழி மனைவி வழி அதான் மூவேழு தலைமுறைங்கிறமே அந்த மூன்றுங்கிறது யாருன்னா தாய் தந்தை மனைவி இந்த மூவேழு தலைமுறை இருந்தது இந்த மூன்று வழி சொந்தம்ப்பா அப்படிங்களா நான் என்னமோ ஆண்டவன் சொன்னா அவர் எங்கேயோ நாம நல்ல கதை போ சொந்தம் இல்ல அந்நியம் இன்மையின் அரங்கடல் செலுமே இந்த ஆன்மாவுக்கு அந்த இறைவனுடைய திருவடி அந்நியம் அல்ல உறவானதுனால இதெல்லாம் ஐ அதனாலதான் வந்து கேட்டார் ஏண்டா ராஜா ரொம்ப கஷ்டப்பட்ட ஆமாப்பா எதனால ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து இந்த அஞ்சு காட்டு பிராண்டி மேலவோ உன்னை என்ன பண்ணிட்டான பிடிச்சு என்ன வதக்கி விட்டான் இதை தின்னுங்கிறான் அதை தின்னுங்கிறான் இதை சுடுங்கிறான் எனக்கு கை வல்ல பாவம் எப்படி அவன் கை அப்படி வரும் இந்த அஞ்சு மடையும் தானே ஆமா இன்னுமே அந்த அஞ்சு பய வரவே மாட்டான் என்ன தம்முதல் குருவும் குருநாதனாக பெருமான் எழுந்தருடி யாருக்கு எங்களுக்கெல்லாம் உணர்த்திலேயே சார் தவத்தினில் உணர்த்த கொஞ்சம் தவம் செய்யணும்டா தவம் செய்ய அவன் செஞ்சா வருவாரா தவத்தேனில் உணர்த்த விட்டு எதை இது வரைக்கும் உற்றார் உறவினர் பெற்றார் உறவினர் பேரு கல்வி எல்லாம் இருக்குல்ல விட்டு இதெல்லாம் விட்ட உடனே அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமி அந்நியமில்லாத நமக்கு பல வழியில சொந்தம் அப்பா வழியில சொந்தம் அம்மா வழியில சொந்தம் கொண்ட மனைவி வழியில சொந்தம் மூணு வழியிலையும் சொந்தம் அப்படிப்பட்ட ஆன்மாவை சேரும் என்ன சித்தாந்தம் அப்படி பாருங்க என்ன எப்படி இருக்கு பாத்தீங்களா போரா அடிக்குது இல்லையே ஒன்று ஒன்று கண்ணு திருமுறையின் சித்தாந்தம் அப்படி நெஞ்சு நெஞ்சு அந்நியம் என்றது கேட்கறான்னு வச்சுங்க மெய்கண்ட சுஞான போது கேள்வியில அந்நியம் என்று என்றார் அங்கனமாயின் எவ்வகையில் ஆண்டவன் உறவு தரு உறவாகிறான் ஒரு வயலும் கேட்கல கேட்கணும் இப்படி எல்லாம் கேள்வி என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிறான் இதுக்கெல்லாம் என்னென்னமோ கேட்டுட்டு என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிறான் மக்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அப்பண்ணி அம்மைனி ஐயன் இப்ப மதுரை காமராஜர் இருக்கு தத்துவத்துறை சென்னை சென்னையில இருக்கு அநேகமா தத்துவத்துறையே ரொம்ப குறைவு தான் பல பல்கலைக்கழக தத்துவத்துறை இல்லை அண்ணாமலையில இருந்தது இப்ப இருக்குன்னு தெரியல அழகப்பாவிலையும் இருந்தது இப்ப இருக்கான்னு தெரியல பாரதியாரில் இருக்குது இது பாரதிதாசன்ல இருக்குது நம்ம சென்னையில இருக்குது தத்துவத்துறை இப்படிலாம் பாடம் வச்சு வினாவனால அது வரும் முருகா முருகா எனவே உறவே போற்றி உறவு அந்த வகையில உறவு நமக்கு சரிங்களா அதனால நீங்க ஆண்டவன் எந்த வகையில உறவுன்னு கேட்டா மூன்றுல சொல்லிவிடுங்க முப்பொருள் உண்மைதான் நமக்கு எங்க அப்பா வழியிலையும் வருவங்க எங்க அம்மா வழியிலையும் வருவங்க எங்க ஒய்ஃப் அப்படி வேணா சொல்லுங்க இருபதாம் நூற்றாண்டுல மனைவின்னு சொன்னா பொத்துக்கிட்டு போனோம் அதனால என் ஒய்ஃப் வழியிலையும் அப்படியாடா உனக்கு ஒய்ஃப் வழியிலையுமா ஆமாங்க மூணு வழி இல்லை ஜீவ ஜீவ உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிறவுன்னா சிறப்பு என்ற பொருள் சிறப்பான எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்போனே வேணா திருவள்ளுவர் பிறப்பு என்னும் பேதமி நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் உடனே பெரியவர் வர்றாரு <laughs> ஏப்பா சிறவே போற்றிங்கிறது விலங்குலையாடா அவனுக்கு அப்படின்னாரு அங்கதான் கொஞ்சம் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிவு சிறப்பாக பொருள் என்று அர்த்தம் ஒருவருக்கு ஒருவர் அப்படி நெருங்கி நெருங்கி வந்து உதவுவாங்க சிறவே போற்றி சிவமே போற்றி பொருள் வேண்டாம் மஞ்சா போற்றி இல்ல இந்த மஞ்சா போற்றி மஞ்சான்னா மைந்தன் மைந்தன் ஆகும் இருப்போன்னு இப்ப அந்த நீங்க இது என்ன அப்பண்ணி அம்மையில நமக்கு பையனா இருக்கிற உறவு எங்க இருக்குது அதுல நமக்கு பையன் இந்த ஆன்மாவுக்கு இறைவன் பையனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது என்ன என்ன இருக்குங்க அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ அப்புறம் ஒன் பொருளும் நீ அங்க ஒன் பொருள்னா சில்லறேன்னு அர்த்தம் இல்ல மகன் அர்த்தம் மகன் அர்த்தம் உடனே உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம் என்ன சார் பொருள் இருக்குது மகன் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தந்தம் இணையான் வரும் திருவள்ளுவர் தூக்கி போட வேண்டியதானே அதுக்காக தான் மேற்கோள் காட்டினாங்க அந்த காலத்தில் பழைய ஒரே ஆசிரியர் எதுக்காக காட்டினா புண்ணியவான்கள் என்ன அதனால இப்ப என்னன்னு கேட்டா இங்க இப்ப நீங்க தாண்டகத்துக்கு உரை போது ஒன் பொருளும் நீ ஒல்லிய சிறந்த மகன்மை முறையாகவும் நீ இருக்கிறாய் அப்படின்னார் இங்க பொருள் என்பதற்கு மகன்மை பொருள் மகன்மையா பரிமையில முறையில் என்னன்னா பொருள் மகன்மையாதல் தம்பொருள் என்ப தம்மக்கள் வழியும் அறிக பக்கம் தீஞ்சிடும் பரிமையான மட்டும் ஒரே இருந்தா திருமுறைக்கு பொருள் மகனாதல் தம்பொருள் என்ப தம்மக்கள் வழியும் அறிக என்னமோ சொந்த சொத்து மாதிரி தூக்கி படிச்சிருக்கிறான் அப்படி முருகா முருகா பரிமேலர்லாம் கை வைக்கலையேன்னு அர்த்தமா இருக்கு மஞ்சா போற்றி அப்ப ஒன்னு மைந்தன் அர்த்தம் மணாலா போற்றி மணாலா போற்றி மணாளன் என்னது யாரு கணவன் மணாலா போற்றி ஆடையிலே என மணந்த மணவாளா என் அலங்கல் அணிந்தருடி ஆடையிலே இணைமணந்த மணவாளா என் அலங்கரணிந்தருளே அப்படின்னு இது இந்த மாதிரி இந்த ஆன்மாக்களாகிய உயிரலை மணக்கிறான் ஆனா அவன் எப்படினாரு எப்பவுமே மணந்து கொண்டிருக்கிறவன் தான் அது யார் சொன்னா சார் ஒரு மாப்பிள்ளைன்னா என்னன்னு கேட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வேணா மாப்பிள்ளை சொல்லலாம் அல்லது ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் குழந்தை பிறந்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா அது சரணாதி அணியும் பெற்றோர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் இருக்காது அந்த மாப்பிள்ளைங்கிறது ஒரு ஒரு வராண்டு தான் இதுக்குமே கொஞ்சம் காலம் தான் அப்புறம் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னா கூட என்னன்னு கேட்டா அந்த மாப்பிள்ளையை நம்ம வீட்டுல வந்து தான் பையனை தூக்கும் வெளியே போயிருப்பான் பரவாயில்ல மாமா நான் பாத்துக்கிறேன் நானே கழுவிக்கும் எப்ப ஜபரசத்தெல்லாம் குழந்தை பிறக்காம இந்த கல்யாணம் ஆகி இருக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ள அப்புறமேல என்ன பண்றது அதுவும் தான் பெற்றோர் ஆயிட்டது என்ன பண்றது பையன் வெளியே போட்டான்னா தானே போய் கழுவிட்டு என்ன மாப்பிள்ள அப்படின்னா ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு தெரிய வேண்டியது பின்ன மாப்பிள்ளை தாம்பாளமா இருப்பாங்க கிடையாது எல்லாம் ஒரு காலம்தான் எல்லாம் ஒரு காலம்தான் எல்லாம் ஒரு காலம்தான் என்ன செய்ய முடியும் ஆனா நம்ம ஐயா மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி இந்த எல்லையை நம்ம ஐயா வைக்க முடியாது ஐயா அப்படியானா நம்முடைய பெருமானு பெருமாட்டிக்கு அப்படித்தான் ஆரஞ்சு முடுவேன் யார் அறைவாருனாரு ஒரு அஞ்சாறு பொடுசு வந்துட்டுது எட்டு வயசு பத்து வயசு பொங்கல் ஏமா அந்த ஆண்டவன் என்னைக்கு எப்ப எப்ப மணாலம்மா அப்படின்னாரு யாரு தாத்தா கேட்டது இந்த பைய கேட்டனாரு அற ஏன் பாப்பா நீ வேற அறைய வர்ற என்ன என்ன நீ ரொம்ப நீரம்பாழையர் சித்த திருப்பர